लुब्धकः अस्मादेकात् बहवो रक्षितव्याः नैको बहुभ्यो गौतमिरक्षितव्याः ரட்சிதவ்யாஹ. அப்ப சொன்னான் அவன் இந்த ஒரு பாம்பை கொண்டுபிட்டா பல பேர்களை காப்பாத்தலாம் பல பேர்களுக்கு தொந்தரவு கொடுக்கிற இந்த ஒரு பாம்பை காப்பாத்தலாமா அவன் காட்டான் இந்த ஒரு பாம்பை இன்னைக்கு கொண்டுபிட்டா இன்னும் அது எத்தனை பேரை கடிக்குமோ அது இருக்கிற மட்டும் மூணு பேர்களை காப்பாத்துறா இதை ஒன்ன கொண்டுபிட்டா பல பேர்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்காக இதை ஒன்ன ரட்சிக்கிறதா இது சரியான காட்டா லுப்தகன் சரீசம் பாபமிமம் ஜஜத்வம் எப்படி தப்பு பண்ணினவனே மகான்கள் கூட தியாகம் பண்ணி விடுறாளோ தப்பு பண்ணின இந்த பாம்பை நீங்க ஆசை விட்டுடுங்க இந்த பாம்ப காப்பாத்தணுங்கிற ஆசையை நான் கொண்டு போறேன் நானாம் லுப்தகன் அப்ப காட்டாள் அம்மா இந்த பாம்பை இப்ப நீ கொண்டுட்டியனா என் குழந்தை வந்து விடுவோம்னு இல்ல அல்லது எனக்கு இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பேன் गुणम् चान्यम् नास्य वधे அல்லது இந்த பாம்பை கொண்டு குழந்தை வந்திருக்காது போனாலும் பணம் காசு யாரா கொடுக்க போறானா இல்ல வேற சுகம் ஏதாவது கிடைக்க போறதா எனக்கு இப்ப இந்த பாம்பை கொண்டதுனாலே तस्मात् सर्पम् தஸ்மாத் लुब्धकमुञ्चरम् சர்ப்பம் லுப்தகமுஞ்ச ஜீவம் அது உயிரோட விட்டு விடு அவுத்து விட்டு விடுனாலாம் கௌதமி लुब्धकः वृत्रम् हत्वा देवराश्रेष्ठै நீ சரித்திரங்கள்லாம் கேட்டிருக்கேளேம்மா விருத்ராசுரனை வதம் பண்ணினான் இந்திரன் அதுக்கப்புறம் தான் அவருக்கு மகேந்திரன் பேரு பரமேஸ்வரன் தட்சனுடைய யஜ்ஜத்தை அழிச்சார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு சூலியனும் சூலபாணியனும் வீரபத்ரனும் அப்படிலாம் பேர் வந்தது ஆகினால கொல்ல உனக்கு கொன்னா அது ஒரு பெரிய பெருமையா இந்த பாம்ப கொல்லத்தான் உணவுட்டார் அசகிருத்ரோச்சமான गौतमी भुजगम् प्रति கௌதமி புஜகம் பிரதி लुब्धकेन महाभागा सा पापेनाकरोन्मतिम् அசகிருத் புரோச்சமானாபி லுப்தகன் இத கொல்லத்தான் வேணும் கொல்லத்தான் வேணுங்கிறதுக்கு அவன் அப்படியே வந்து சட்டம் எடுத்து சொல்லிட்டே இருக்கான் ஆனாலும் அந்த பாம்பை கொல்லணும்னு அவன் நினைக்கவே இல்லையா அந்த கௌதமி சாபாபே நாகரோன்னு மத்தியும் இந்த சர்ப்பத்தை கொல்லணும்னு அவன் மனசுல தோணவே இல்லையா கௌதமிக்கு இல்லதான சமயம் இல்ல குழந்தைய கடிச்சு கீழ் சொல்லிடுது அந்த சமயத்தில் இப்படி நினைச்சாலாம் மானுஷீம் பாசபீடிதீம் பாசபீடித இந்த சிறைய நரம்ப போட்டு கட்டி வச்சிருக்கானே கையில பாம்பு அது அப்படியே மூச்சு விட்டுண்டு முள்ள மனுஷமா மானுஷமான பேச்சு பேச ஆரம்பிச்சுதான் மெல்ல இந்த பாம்பு பேச ஆரம்பிச்சுதான் என்ன பேசித்தது கூப்பிட்டுதான் அந்த வேடலை பாம்பு எங்கிட்ட என்னடா குத்தம் எங்கிட்ட வந்து கோவிச்சுக்கிறியே நான் லட்சப்பியூன் மாதிரிடா லட்சப்பியூன் கிட்ட கோவிச்சுக்கலாம் கூட எல்லாத்துக்கே மணியாளர் கொடுக்குறேன் எங்காத்துக்கு ஏண்டா கொடுக்குறேன்னு ரொம்ப அடிச்சுட்டான் அவன் போஸ்ட்மேனை எதிர் வீட்டுக்கே நீ எப்போதும் மணியான கொடுத்துட்டே இருக்க நம்ம அதுக்கு ஒரு கூட மணியாரம் கொடுக்கலன்னா உனக்கு தரித்திரம் மணியாட அனுப்ப ஆள் இல்ல அவனை போய் நடிக்கலாமோ அப்படி எங்கிட்ட என்னடா நான் வந்து போஸ்ட்மேன் மாதிரி என்ன என்னத்துக்குடா கோச்சுக்கிறேன் என்ன என்னத்துக்குடா சொல்றேன் என்ன யாரும் வந்து உங்க ஆத்துல லெட்டர் கொடுக்க சொன்ன தெரியுமா போஸ்ட் மாஸ்டர் மகாராஜாவுடைய உத்தரவு அது மாதிரி மிருத்யு உன்னை கடிக்க சொன்னா நான் கடிச்சேன் அஸ்வதந்திரம் ஹிமாம் மிருத்யு விவசனான என்னை போய் கடியின்னா நான் கடிச்சேன்னு தான் பாம்பு तस्यायम् वचनाद्दष्टः न कोपेन काम्यया எனக்கு இந்த கௌதமி பிள்ளைகிட்ட கோபம் இல்ல எனக்கு அந்த குழந்தைய கடிக்கணும்னு ஆசை இல்ல முற்று போய் கடினா கடிச்சேன் நான். அதனால கடிச்சேன்னு தான் பாம்பு तस्य तत्किल्बिषम् लब्धा विद्यते यदि किञ्चन ஏதாவது குத்தம் நீ சொல்ற பட்சத்துல அந்த பாபம் முடிச்சு வச்சிருந்தது அந்த லெட்டர்ல ஏதாவது தப்பு இருந்தா லெட்டர் போட்டவங்கிட்ட கையெழுத்து போட்டவங்கிட்ட குத்தம் கொண்டு வந்து கொடுத்தா எங்கிட்ட கோச்சிக்காதேன்னு போஸ்ட் கொண்டு வந்து கொடுக்குற ஆள் சொல்லுவேன் அது மாதிரி இந்த பாம்பு சிரித்தது ஏதாவது தோஷம் நீ சொன்னா அந்த முடிச்சு விட்டு சொல்லு எங்கிட்ட சொல்லாதே சொல்பம் கூட எங்கிட்ட இல்லைன்னு தான் அந்த பாம்பு காரணம் சொல்லி நீ பண்ணிருந்தாலும் பண்ணினது நீ ஆகினாலே நீயும் குத்தவாளி இப்ப இன்னொரு குத்தவாளி இன்னொருத்தனும் ஒளியானா ரெண்டு பேரும் குத்தவாளி நானாம் லுப்தகன் பாத்திரியாயாம் ஹி யதா காரணத்தே இப்படி ஒரு மண் பாண்டம் பண்ணுவதற்கு கையில கை என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கானோ பசவன் எல்லாம் காரணம் தான் அது மாதிரி கொல்வதற்கு நீயும் காரணம் தான் முச்சு ஒரு காரணம் நீ ஒரு காரணம் ரெண்டு பேரும் குத்துவாளி ரெண்டு பேரையும் ஒண்ணு பண்ணம்னா அந்த ருத்தகன் சர்வயே தேஷஸ்வசாக தண்டச்சக்ராதயோ இந்த சப்பம் சொல்லித்தது இந்த கழி வச்சுன்னு ஒரு கழி வச்சுச்சுன்னா அந்த கழி காரணமா ஒசவன்னா காரணம் ஒரு சக்கரம் வச்சுட்டு இருந்தானா சக்கர காரணமா அதெல்லாம் எப்படி வாஸ்தவமான காரணம் இல்லையோ அது மாதிரி நான் காரணம் இல்லைன்னா உடனே அந்த ருத்தகன் பார்த்தான் அசத்தியபி காரியேபி அசத்தான காரியத்தை உலகத்துல பண்றோம் நூக்க போய் இனிமே குத்தவாளி லோகத்துல தப்பு காரியம் பண்றவெல்லாம் அவங்கிட்ட இல்ல இன்னூத்தம்பது இல்ல போட்டா அப்போ உலகத்துல கிரிமினல் கேஸே இல்லாம போடுமே கேட்டான் இன்னுமே குத்தவாளின்னு ஒத்தனை கண்டுபிடிக்கவே முடியாது நான் மத்தியக்கிம் பகுபாஷசே மத்தியக்கிம் பகுபாஷ எனக்கு என்ன சட்டம் தெரியாதுன்னு என்கிட்ட பேசுறியா பாம்பே நீ கட்டாயம் கொல்ல வேண்டி பேருவீ என்ன ரொம்ப அதிக பேச்செல்லாம் பேசுறீங்க நான் இல்லே முக்கியவாக்கம் குலால சக்கரம் அது இதுங்கிறிய அதெல்லாம் நான் பேச்ச கேட்க மாட்டேன் கொல்லத்தான் போறேன் நானாம் यद्यहम् कारणत्वेन मतो लुब्धगतत्वतः अन्यः प्रयोक्तया स्यादत्र किन्नु जन्तु विनाशने சுவிநாசனே. வேற இன்னொருத்தன் காரணம் பன்னகன் சொல்லிட்டுதான் நீ வந்து கொன்னது தப்புன்னு சொன்னையானா அந்த தப்பை செய்தவன் முடிச்சு என்ன வீணா கொள்றதுல உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று சொன்னான் அப்போ அந்த முஸ்லிமையும் சேர்த்து கொல்லணும் தான் உத்தகன் உடனே முடிச்சு அங்க இருந்து வந்தான் உடனே இந்த பாம்பை கூப்பிட்டான் நீ என்ன ஜட்ஜ்மெண்ட் எனக்கு நீ என்னதுக்கா பண்ணேன்னு கேட்டான் முடிச்சு മുറിച്ചുതാൻ കുറ്റവാളിന് ഞൊന്നേന്ന് കേട്ടാൻ പാമ്പ പാത്ത് മുറിച്ചുന്ന് കേട്ടാൻ என்ன நீதான் சொன்ன அதனால நான் சொன்னேன்னா என்ன ஆறு சொன்னான் தெரியுமா நான் முடிச்சு பிரச்சோதித்தோஹம் காலேனா காலம் என்ன ஏவினான் நான் முடிச்சு காலமாக்க என்ன ஏவித்தது நான் உடனே பார்த்தான் இந்த லுப்தகன் அப்போ சரி இப்ப மூணு குத்தவாளி ஆமிட்டுன்னா அப்படி பெங்களூர் கேஸ்ல வரான் பாருங்க ஊத்தனா அது மாதிரி மூணு பேர் இப்ப வழிபட்டுட்டான் வழிபட்டுட்டான் அப்புறம் எத்தனை பேரை விட்டுட போறானோ மூணு பேர் ஆண்டுன்னா பத்து பேரை விட்டுடுவோம்னே அப்புறம் தீர்மானம் யாரும் சொல்ல முடியாத பத்தி இப்ப நீங்க மூணு பேரும் குத்தவாளி நானாம் ருத்தகன் ஆறு இவனுத்தன் இந்த பாம்பு ஒண்ணு மிருத்யுத்தன் காலனுத்தன் காலம் சொல்லியாக்க நான் வந்தேன் அப்படி இருக்கிற போது என்ன குத்தவாளி குத்தவாளி நீ ஏன் சொல்றேன் பாம்பு கிட்ட சண்டைக்கு முடிச்சு அப்ப லுப்தகன் சொன்னான் மூணு பேர் இப்ப குத்தவாளி ஆம்பிட்டுகின்றேள் மூணு பேரும் தண்டியாள் வத்தியாள் மூணு பேரையும் கொண்டு நானாம் இந்த அர்ஜுனகன்கிற லுப்தகன் உடனே காலன் அங்கிருந்து வந்தார் நான் எல்லாரையும் நான் கடிக்க சொல்றேன்னு காட்டான் காலன் நான் தான் அழுவினை முச்சுவேன் முச்சுத்தான் பாம்பு அழுவினான் பாம்பு தான் கடிச்சான் இந்த ஒரு பையன் தான் என்ன காரணம் தெரியுமான்னா அந்த கௌதமியினுடைய குழந்தை பண்ணின கர்ம அதனால கடிச்சதை தவிர்த்து அவன் காரணமே தவிர்த்து நாங்க ஒருத்தரும் காரணம் இல்லைன்னா காலம் இப்படி ஒரு சரித்திரம் நடந்து உடனே பாம்பு அவுத்து விட்டு போட்டான் கௌதமியும் துக்கத்தை விட்டுட்டாள் சன்னியாசினி தன் குழந்தையோட புண்ணியலோகம் பூட்டாள் திவ்ய விமானம் வந்து பீஷ்மரை சொல்லி என்ன அடிச்சதோ துர்வோதனாதிகளை கொன்னதோ நீ இல்ல உன் பானம் இல்ல உன் அர்ஜுனன் இல்லே உன் சைன்யம் இல்லே எங்களுடைய கர்மா அவரவர்களுடைய கர்ம எப்படி பண்ணிட்டு பண்ணதும் இல்லே துரியோதனம் பண்ணதும் அல்ல காலேனை தத்கிருதம் காலேனை தத்கிருதம் வித்தி நிகதாயே நிகதாயே நபார்த்திவாஹினாலே அவரவர்கள் தங்கள் கர்மாவுக்கு பலத்தை காலம் கொண்டு கொடுத்து அனுபவிச்சார்கள் அதனால வேற நீயும் காரணம் இல்லையே துரியோகனும் காரணம் இல்லைன்னு பீஷ்மர் இதை கேட்டு தர்மபுத்தர் சாந்தி அடைஞ்சாளா இந்த சரித்திரத்தை கேட்டு உள்ள இருந்த கவலை நீங்கிட்டுலாம் வாஸ்தவமா இந்த கர்மா அவனவன் பண்ண கர்மா தான் இதுக்கு காரணமே தவிர்த்து வாஸ்தவமா காரணம் விசாரிக்க போனா வேற வெளியில இருக்கிறவாள் காரணமே இல்லை அவனவன் கர்மான்னு தெரிஞ்சுக்கிட்டு தன் கவலை நீக்கின்றாளாம் தர்மபுத்திரன் அனுசாசன பூர்வாவில் பல சரித்திரங்கள் சொல்றாள் ஆலை தினம் விஷ்ணு சகசிரநாமம் பீஷ்ம மோட்சம் சிவநாமா இதெல்லாம் சொல்ல போறா விஷ்ணு சகசிரநாமம் ஆன உடனே சிவநாமா உடனே பிராமண நாம உடனே அப்ராமணாளுடைய நாமா அப்ராமணாளுடைய எத்தனை பக்தாள் இருந்தாலோ அவ பேரெல்லாம் சொல்லி கடைசியில ஈஸ்வர் மோட்சத்தடைய போற மகா புண்ணிய சரித்திரம் அதற்கு பிறகு நாளந்தீதனும் விதுர மோட்சம் ஆசிரமவாசிக்கு வருவாங்கிற மகா புண்ணிய சரித்திரம் காலஞ்செய்தனும் அவ தசராஷ்டிராதிகள்லாம் திவ்யகதி அடைவதும் விதுரசுவாமி விதேக கைவலத்தை அடையிற ஒரு பெரிய ஞானியினுடைய ஒரு நிலையை ஆச்சரியமாக சொல்ல போறாள் நாளநீதனம் புதன்கிழமை என்ற தினம் தர்மபுத்திர சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இது தொடர்பா நல்ல மகாபுண்ணிய சரித்திரங்கள் நாளையிலிருந்து கோபிகா ஜீவனஸ்மரணம் அப்படிப்பட்ட புண்ணிய கிரந்தத்தை வியாசருடைய முக்கிய சிஷ்யாள் வைசம்பாயனாச்சாரியால் ஜனமேஜியருக்கு உபதேசம் பண்ணினால் பிரம்மஹத்தி முதலிய பெரிய மகாபாபங்கள் ராஜா வந்து பாதிக்க அந்த தோஷங்கள்லாம் விலகுவதற்காக சொன்னார் அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் மகாபாரதம் அதுல பீஷ்மருடைய திவ்ய ஜானங்கள்லாம் ஒலி வந்ததுங்கிறது சாந்தி பருவா அனுசாசனி பருவாவெல்லாம் சாந்தி பருவாவது சர்வதர்மங்களையும் இருக்கிட்டால் ராஜதர்மம் மோட்சதர்மம் எல்லாம் சாந்தி பருவாக்குள்ள இருக்கு அனுசாசனி பருவாவில் தானதர்மம் முதலிய பெரிய பரமரகசியங்கள்லாம் இருக்கு இந்த சாந்தி பருவாவில் சாரங்கள் சாரங்களான பரம ஸ்லோகங்கள் இருக்கு அதுல சில சாரங்களான விஷயங்களை சொல்லிட்டு மேலே அனுசாசனி பருவா சொல்லி சாஸ்திராமத்தையும் சொல்றேன் மகாத்மாவான கோபாலன் பீஸ்வர பாத்தாளன் சரதல்பத்தில் அவர் நமஸ்காரம் பண்ணின உடனே சுவாமி எங்க போய் குதிச்சாள் நம இத்தியேவ கிருஷ்ணாய பிரணாமமகரோத்ததா நமஹான்னு சொல்லி கிருஷ்ணாய மகான்னாளா சுவாமி போய் நின்னாளா அப்ப ரிஷிகள்லாம் ஆச்சரியப்பட்டாளா எம் யோகின பிராண வியோக காலே சித்தே சமாவேஷாள் யோகிகள்லாம் பிராணவியோக காலத்துல எந்த மூர்த்தியை சிரமப்பட்டு ஆமா எத்தனை சித்தே அபினிவேஷயந்தி எத்தனேன சித்தே சமவேஷயந்தி ரொம்ப முயற்சியுடன் சித்தத்துல பாக்குறாள் மகான்கள்லாம் பிராணவியோக காலத்துல என்ன பகவான் லேசில தோண மாட்டாள் சித்தத்தை அடக்க முடியாதப்போ சித்தம் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்ற சமயம் பிராணவியோக காலம் அந்த காலத்துல பகவான உள்ள பாக்குறதுங்கிறது முன்னாடி சித்தத்தை அடக்கிறதுக்கு சக்தி வாய்ந்தவர்களால் தான் முடியும் பிராணவியோக காலத்துல பகவான மனசுல பிடிச்சு வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட பிரபுவே சதம் புரஸ்தாத்து ஹரிணீட்சமான பிராணாஞ்சகு பிராப்தகாலோ பீஷ்மா பிரபுவே நேர பாக்குறாரு இதற்கே பீஷ்மனுடைய பாக்கியத்தை என்ன சொல்லுவேங்கிறாள் வியாசர் ஆச்சரியப்படுறாள் அப்போ பரமாத்மா பார்த்தாளாம் பீஷ்மரே பீஷ்மருடைய சரீரத்திலிருந்து ரத்தம் தாரதாரையாக உருகுது அப்படிப்பட்ட பீஷ்மரை பார்த்து தர்மம் சொல்லணும்னு சுவாமி காட்டாளா भीष्मम् सरप्रस्तरशायिनम् உபாசியமானமிஷிபிரிஹி நதீமோகவதீமனோ மோகவதி நதிக்கரையில குருக்ஷேத்திரத்துல பீஷ்மர் சரதல்பத்துல படுத்திருக்காளா பதஸ்தே ததுஷு பீஷ்மம் சரப்பிரஸ்தரசாயினம் சரதல்பத்துல படுத்திருக்காள் மகிழ்ச்சி எல்லாம் வந்து உபாசிச்சுட்டு இருக்காளா பக்கத்துல உட்கார்ந்து ஈஸ்வரன் தரிசனம் பண்ணிட்டு இருக்காளா மகா புண்ணிய புருஷான்னு என்ன புண்ணிய புருஷா கண்டாலே அது பெரிய மகா மகத அவலோகனமே பிராயஷ்டித்தம் விதியதே உண்டாய் எத்தனையோ ஜென்மாவில் பண்ணின பாபங்கள்லாம் போவதற்கு இனிமே ஹோமம் ஜபம் தபஸ்வி பண்ணி அவிவேக்கியால முடியாது மகான்களை கண்ணால் கண்டாலே பாபன வித்தியா அதனால்தான் வந்து மகத அவலோகனமே பிராயஷ்டித்தம் விதியதேனால் யாஜ்யம் வைக்க அதுக்கு மிதாச்சரியில மகத்பிகி அவலோகனம் மகதாம் அவலோகனம் மாறினார் மகான்கள் நம்ம பார்த்தாலும் போறோம் அல்லது நாம் எங்கேயாவது அவ போற போது அவளை பார்த்துட்டாலும் போறோம் பாப்பம் போடுமா அப்படி பாப்பம் போடுமா எல்லாரும் மகர்ஷியெல்லாம் வந்து உபாசியமானம் நதி நதிக்கரையில சனசல்பத்துல அதாவது பானங்கள்னாலே ஒரேடியா குமிஞ்சு கிடக்கு பூஸ்பரிசம் இல்லையா பூமியை ஸ்பரிசிக்காம இருக்காளாம் பீஷ்மர் என்ன வியோகாவ சமாவிஷத்து திவ்யமான பாவமானது பீஷ்மரை வந்து அடைஞ்சுட்டான் அப்புறம் பூஸ்பரிசம் இல்லையா அடிச்சு கேள்விகளே அப்படியே பூமியில சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறாளா மகாத்மாவான பீஷ்மர் அந்த பீஷ்மர மகான்கள்லாம் சுத்திக்கிட்டு உபாசிச்சுட்டு இருக்கிற போது சுவாமி வந்து பார்த்தாளாம் பீஷ்மரை சர்வல்பத்துல சித்தீனமனா பீஷ்மம் கேசவீனமனா பீஷ்மம் சுவாமியே பீஷ்மருடைய உடம்ப நல்லா பார்த்திருக்காள் இதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சரீரத்திலிருந்து ரத்தம் கொட்டி உடம்பெல்லாம் பானங்கள்லாம் அம்புகள்லாம் தேய்ச்சு எங்க பார்த்தாலும் பூ எங்க பார்த்தாலும் பானங்கள் நிறைஞ்சு கிடக்கு கொஞ்சம் சுவாமி மனசு கூட கொஞ்சம் வருத்தப்பட்டுதான் கஷ்டப்பட்டுதான் கிஞ்சித் தீனமனாக பீஷ்மம் இதிகோவாச்ச கேசவா கிஞ்சித் தீனமனா கேசவா பீஷ்மம் இதிகோவாச்ச கொஞ்சம் மனது துடிச்சுதான் சுவாமிக்கு கூட ஆஹா நம்ம ஸ்மதிக்கிற வாழ்க்கை நாம் கேசவ கிளேசநாசனாக கிளேசங்களை எல்லாம் போக்கும் தெய்வம் தான் அப்படிப்பட்ட நம்ம பெருமனை நமஸ்காரம் பண்ணி ஸ்மதிச்சு தியானம் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணின பீஷ்மர் உடம்புல இப்படி ரத்தம் கொட்டிக்கிட்டு அவர் தவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சுவாமி மனசு கூட கொஞ்சம் தவிச்சுதான் கிஞ்சித் பீஷ்மம் கேசவா त्वम् पाण्डवेयस्य मनः समुत्थितम् त्वम् पाण्डवेयस्य मनः समुत्थितम् नरेन्द्रशोकम् व्यपकर्षमेधया भवद्विधाह्युत्तमबुद्धिविस्तराः விமுஷ்யமானஸ்ய ஜனஸ்ய சாந்தயே மகாத்மாவான தர்மபுத்தருடைய மனசுல சோகம் இருக்கு அது உங்களை போன்ற மகான்கள் தான் போக்க முடியுங்கிற ஈஸ்வரை பார்த்து சுவாமி பகவானால போக்க முடியலையாம் பிரம்மபுத்தருடைய மனசுல இருக்கிற சோகத்தை தெய்வத்தால முடியாதத்தை பாகவத்தால் பண்ணி பண்ணலாமா பக்தா பீஷ்மர் பகவத் பக்தன் அப்படிப்பட்ட நீங்க தான் பிரம்மபுத்தர் மனசுல இருக்கிற சோகத்தை போக்கணும் ஏன்னா வேற இன்னொருத்தரால போக்க முடியாதது நல்ல பாகவத்தால் தான் இந்த துக்கத்தை போகலாம் ஆயினால் நீங்க இந்த துக்கத்தை போக்கி பண்ணணும் தர்மபுத்தருடைய மனசுல இருக்கிற சோகத்தை உபதேசம் பண்ணி என்று சொன்னாலாம் சுவாமி சொன்னாலாம் பீஷ்மரை பார்த்து மோகத்தை அடைஞ்சவாளுடைய சித்தத்துக்கு சாந்தி ஏற்படணும்னா மகான்கள் உபதேசம் பண்ணி உள்ள இருக்கிற அழிஞ்சு போகணுமே தவிர்த்து வேற எந்த வழியினால அவன் தலைகளை குதிக்கட்டும் கங்கையில் போய் இறங்கட்டும் அவன் கோவில் அப்படி பாறையா பேக்கட்டும் அது போராது மகான்கள் தான் போக்க முடியுமா மனதில் இருக்கிற தோட்டத்தை நதி ஸ்நானாதிகள்லாம் மகத் சங்கமத்தை கொடுக்குமே தவிர்த்து நேர உள்ள இருக்கிற தோஷத்தை போக்காது ஆமா ராஜாங்கத்துல இருக்கிற துவாரிக்கன் வாச காவக்காரன் உள்ள வேணா விடலாமே தவிர சம்பாவனை அவன் பண்ண முடியுமோ அவன் தங்க பிளேட்ல எடுத்து பணம் கொடுக்க முடியுமோ அவனால் கொடுக்க முடியாது உள்ள ராஜாட்ட வேணா நமக்கு வேண்டியவனா இருந்தா வாச காவக்காரன் இங்க போங்க உள்ளேன்னு நம்ம தள்ளிவிடலாம் சத்திரத்து வாசல்ல சாப்பாட்டுக்கு உள்ள விடுற மணிக்காரன் நமக்கு வேண்டியவனா இருந்தா முதல்ல நம்ம உட்காந்து வைக்கலாம் அது தவிர வேற அவன் நம்ம மேல வந்து பட்டு போத்த முடியுமா அவனால என்ன பண்ண முடியும் முடியாது அது மாதிரி நதி முதலிய புண்ணிய நதிகள்லாம் புண்ணிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணினா என்ன பண்ண தெரியுமோ சாது சங்கம் நம்ம கிடைக்க முடியாது பண்ணும் அது தவிர நேரம் நம்ம சித்தத்தில் இருக்கிற தோஷங்களை போக்கி சாந்தி உண்டு பண்ணாது அது மகான்கள் தான் உண்டு பண்ணுவாளா அதுக்குதான் தான் மகா மகான்களை போய் அன்றது அவளை போய் தரிசிக்கிறது அவள் ஏதாவது சொன்னா அதை கேட்கறது காதாலே அப்படி நம்ம தேசத்துல இது புரிஞ்சிருக்கு இது பாக்கி தேசங்கள்ல புரியல இது தெரிஞ்சுக்கிட்டு அந்நிய தேசங்கள்ல இருக்கிற மேதாவிகள் அப்படி வராங்க அவன் இங்க வரா இங்க வந்து கேட்க வராள் அமெரிக்காவில இருந்து ரஷ்யாவில இருந்து ஜப்பான்ல இருந்து இங்க வந்து கேட்க வரானே தர்மம் கேட்க வராள் அவன் கேட்டுவிட்டு ஏதாவது ஒரு வரி சொன்னா கூட அவன் மனசு அப்படியே குளிர்ந்து போடுது சந்தோஷப்படுறான் இப்படி சுவாமி சொன்னால் பீஷ்மர பார்த்து யுவேவாஸ்மிதமாவிருத்தனுத்யானபிரம்ஹிதா சொன்னாலாம் பீஷ்மர் என் உடம்பு ரொம்ப ஊஞ்சி போய் கிடக்க தங்கள் நமஸ்காரம் பண்ணி எழுந்திருந்து உட்கார முடியல அஞ்சலி பண்ணியே கண்ணால் ஜலம் விட்டு இருக்கேனே இப்ப நான் என்னமா தர்மம் என்றால் சுவாமி ஒரு தடவை ததீட்சைவாசு கதாயுகமாக பகவான் ஒரு தடவை வேற பீஷ்மரை பார்த்தாலாம் அத்தனை ரிஷி மண்டலங்கள் இருக்கும் பொழுதும் பீஷ்மராவும் தர்மம் சொல்லவாது சுவாமி சொல்ல சொல்லிட்டாலே தர்மம் எங்க சொல்ல முடியும் பீஷ்மராலே பகவானுடைய வாக்கு உணா போறதுன்னு நினைச்சாலாம் மகர்ஷியெல்லாம் ததீட்சைவாசு ஒரு தடவை வேறங்க பகவான் பார்த்தாலாம் பீஷ்மரே அப்ப என்ன ஆச்சு பீஷ்மருடைய சரீரம்னால் பதினெட்டு வயசு யுவாவாயிட்டாளாம் பீஷ்மர் யுவேவாஸ்மி சமாவிருத்தாள் என்று உட்கார்ந்து விட்டாள் அவன் சரீரத்தில் இருந்த உபாதி எல்லாம் போயிடுது இத்தனை பாக்கியமும் எனக்கு எதனால கிடைச்சது தெரியுமானால் பீஷ்மர் தொதனுஜான பிரம்மிதா பிரம்மனுங்க பீஷ்ம ஸ்தவராஜன் போது கண்ணும் கண்ணீருமா உங்களை உள்ள நினைச்சேனும் இல்லையோ அந்த புண்ணியம் உங்களை நேரம் கொண்டு விட்டு நீங்க நேரம் வந்து உங்க கட்டாட்சத்தால பார்த்து எனக்கு வரணம் எல்லாம் ஆறி போயிடுது பானங்கள்லாம் கீழே வந்துடுத்துவோம் எல்லாம் யௌவனம் வந்த புருஷனாயிட்டே நாளாம் वक्तुम् श्रेयः समर्थोऽस्मि त्वत्प्रसादाज्जनार्दन சர்வதர்மங்களையும் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்றேன் நாளாம் சர்வதர்மத்தையும் கொட்டினாளாம் தான தர்மான் மோட்ச தர்மான் ராஜதர்மான் தசைவச்ச ஸ்ரீ தர்மான் பகவத் தர்மானே சமாசவ் யாசயோகத்தா எதை விஸ்தாரமா சொல்லணுமோ எதை சுருக்கமா சொல்லணுமோ தான தர்மம் சொன்னாலா நம்ம பொருளை கொடுத்து அதனால புண்ணியத்தை சம்பாதிக்கும் மார்க்கம் இது அதி சுலபமா புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கு எத்தனையோ வருஷமா காயத்ரியும் மகாமந்திரங்களையும் ஜபிச்சு தபஸ்த சேர்த்தவர்களிடத்துல தாம் சொல்ப தானம் பண்ணிவிட்டா அவளுடைய புண்ணியத்தை அப்படியே விலைக்கு வாங்கி காலம்புற புண்ணியிலேருந்து தீனி வச்சு குளிப்பாட்டி குளிப்பாட்டி சமப்பட்டு மாட்டை நல்லா பார்த்துக்கிட்டு கணிச்சி கட்டி சிரமப்பட்டவன் இடத்துல சாயந்தரம் ஒரு ரூபாயை கொடுத்து ஒரு மணி பாலம் வாங்கிடுறான் அவன் இருந்து மாட்டுக்கு அவன் பண்ணிருக்கிற பணிவிட இருக்க பிரமாதமா பண்ணணும் அப்படி பண்ணிருக்கான் ஒரு ரூபா பணம் கொடுத்த உடனே அந்த பால் இவனுக்கு கிடைச்சி போயிட்டு அது மாதிரி புண்ணியத்தை சம்பாதிக்கிற மார்க்கம் தான் மோட்சதர்மம் சமதமாதிகள் சாந்தியாதிகள் இருந்தா தான் மோட்சம் கிடைக்கும் அசாந்தனுக்கு மோட்சம் இந்த வியாபகாரிகமான சுகமே கிடைக்காது சித்தத்துல சாந்தி இல்லாதவனுக்கு அப்படி இருக்கிற போது பரமசுகமான மோட்சம் என்னமா கிடைக்கும் அசாந்தனுக்கு அதுக்காக சமதமாதிகளை பத்தி சொன்னால் ராஜதர்மம் பிரஜாபரிபாலனாதிகள் பிரஜைகளை எப்படி ரட்சிக்கணும்னு பத்தி பீஷ்மம் ரொம்ப சொல்லியிருக்காள் அப்புறம் ஸ்திரீ தர்மம் பதி சுஷ்ரூஷை பர்த்தாவுக்கு எப்படி சுசுரோடு பண்ணணும் பர்த்தாவை எப்படி காக்கணும் பர்த்தாவில் எப்படி நடக்கணும் அவன் கபட்டமாக நடக்கப்படாதா அஜானம் இலையில நல்ல ரெண்டு முட்டை நெய்ய கூட குத்தி நாலு கரண்டி குழம்பையும் கூட போட்டு சாத்த இன்னும் நாலு கரண்டி போட்டு விட்டு மோனி ஆஞ்சாபுரம் போது இன்னைக்கு உங்களுக்கு என்ன டிஃபன் பண்ணணும் இப்படி சொல்லுங்க போனாலே இப்படி கேப்பல் சில கட்டிக்காரியா இருக்கிறாம்மா இப்படி கேப்பளவனே இது அசுரன் என்ன பண்ணும் அடையப்பா இன்னைக்கு ராத்திரி கூட எனக்கு சாப்பாடு வேண்டாமா அப்படி சொல்லிவிடுவான் நம்ம பேசாம இருந்து இவன் உடனே ரெண்டு மணி ஆன உடனே தின்னு தின்னு வழக்கம் இருக்கும் இல்லையா அப்படி உடனே சித்துவனே உள்ள போய் உள்ள போய் சித்துவன் அதை எடுப்போம் பச்சை கறியா எடுத்துமான் ஆனால் பச்சையா வாங்கி வச்சிருப்பாங்க மார்க்கெட்ல அதை எடுத்துமான் நல்லா டிஃபன் பண்ணி பண்ணி வழக்கம் இருக்கும் இல்லையா அப்படி இல்ல நிஷ்கபட்டமா பக்தி சுசூஷம் பண்ணணுமா அதுதான் ஸ்ரீ தர்மம் பகவத் தர்மம் பகவானை எப்படி உபாசிப்பது பகவத் அனுகிரகத்தை எப்படி சுலபமா அடைவது எல்லாருக்கும் சுலபமா இருக்கணும் என்ன எல்லாருக்கும் சுலபமா இருக்கக்கூடியது இப்போ எத்தி தர்மம் இல்லை எல்லாருக்கும் சுலபமும் எத்தி தர்மம் இல்லை அப்படி சில தர்மம் எல்லாருக்கும் அக்னிஹோத்திரம் எல்லாருக்கும் சுலபமும் இல்லை எல்லாருக்கும் சுலபமான பகவத் தர்மம் இத்தனை சம்பம் சொன்னாளா பீஷ்மர் அப்போ சொல்றாள் எல்லாம் वक्तुम् श्रेयः समर्थोऽस्मि त्वत्प्रसादाज्जनार्दन नमो धर्माय महते உடனே எழுந்திருந்து நமஸ்காரம் பண்ணாளா இது மட்டும் எழுந்திருந்து நல்லா நமஸ்காரம் பண்ண முடியல சுவாமி கூட பகவத் கட்டாட்சம் மேல பட்ட உடனே எழுந்திருந்து ஒரு நாலஞ்சு பேருக்கு நமஸ்காரம் பண்றாள் யாரா இருக்குன்னாள் நமோ தர்மாய மகதே நம கிருஷ்ணாய வேதசே ब्राह्मणेभ्यो नमस्कृत्य தர்மான் வக்ஷாமி சாஸ்வதா தர்மத்துக்கு முதல்ல நமஸ்காரம் பண்றேன்னார் அதுதான் பெரிசா உலகத்தில் தர்மம் தான் பெரிசா ஓ தர்மாய மகத்தே நம கிருஷ்ணாய வேஷசே உலகத்துக்கெல்லாம் தோப்பனான கோபாலனுக்கு ஒரு நமஸ்காரம் நமஸ்காரம் பண்ணினாள் பிறகு பிராமணாளுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணினாளா அவர் அப்ராஹ்மணம் பிராமணர்களுக்கு நமஸ்கரிச்சாளா ब्राह्मणेभ्यो नमस्कृत्य தர்மான் ரக்ஷாமி சாஸ்வதானே சாஸ்வதமான தர்மம் சொல்றீங்களாள் ஏந்தாள் தர்மம் ஒரு நாளும் நாசத்தை அடையவே அடையாதா நசிக்கவே நசிக்காதா அவன் தர்மம் ஒரு நாளும் அழியாதா எது அழியாததோ அப்படிப்பட்ட தர்மத்துக்கு நமஸ்காரம் நாளா தர்மத்தை சொல்றேன் நாளா ஆதாவேவ குரு சிரேஷ்ட राज्ञारञ्जनमिच्छता देवतानाम् द्विजानाम् च वर्तितव्यम् यथाहि आहदावेव कुरुश्रेष्ठ ராஜ்ஞானமிச்சதா ராஜசம்மன் சொல்றாள் தர்மபுத்தருக்கு ஒரு ராஜா நேரம் விஷ்ணு சஸ்திரம் சொல்ல போறேன் சாந்தி பருவாவில் என்ன இருக்குன்னா தெரியணும் இல்லையா மகாபாரதம் இத்தனை நாளா கேட்டுவிட்டு சாந்தி பருவாவில என்ன சாரமா இருக்குன்னு புரிஞ்சுக்கானே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை சொல்றேன் ராஜா முதல்ல பிரஜைகள் தன்னிடத்துல பிரியமா இருப்பதற்கு ரெண்டு காரியம் பண்ணினாத்தான் பிரஜைகளுக்கு அவனிடத்துல அன்பு இருக்கும் இல்லாமனா அவன் ரொம்ப நாள் ராஜாவா இருக்க முடியாது நாள் என்ன நாள் தெய்வங்கள் உண்டோ எத்தனை ஆலயங்கள் உண்டோ எத்தனை வேதவித்துக்கள் உண்டோ இந்த ரெண்டு பேரிலையும் பூஜை பண்ணணும் பிராமணாலையும் தெய்வத்தையும் பூஜை பண்ணாதான் ராஜா வந்து பகு நாள் ராஜாவா இருப்பான் பிரஜைகளுடைய அன்புக்கு ஆகும் இல்லையா பிச்சுகளோடும் பிரஜைகளுக்கு இடத்துல அன்பு போடும் ராஜ்யம் போடும் நாள் சங்கோச்சப்படப்படாது நாம் கோவில்ல போய் நமஸ்காரம் பண்றதா நாம் விபூதி வாங்கிட்டு இருக்கிறதா நாம் குங்குமத்தை எடுக்கிறதா நாம் கோவில்ல தீர்த்தம் வாங்கி சாப்பிடறதா நினைச்சா தெய்வம் கட்டுப்படும் அதே மாதிரி தான் வேத வித்துக்கள் வேத வித்துக்களிடத்துல சங்கோஜப்படக்கூடாது நாம் போய் வாழை போய் நமஸ்காரம் பண்றதா வாழை பூஜிக்கிறதா அவளுக்கு என்ன உட்காந்து வச்சு நான் வந்து சாதத்துல பாதபிரட்சாலம் பண்றது இப்படி நினைச்சு பண்ணேன் அப்ப பின் என்ன பாதபிரட்சம் உன் காலை நம்பி தலையில கூட்டிக்கோயே தேவதானாம் திஜானாஞ்ச யதா சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுல சங்கோச்சப்படக்கூடாது அவன் சங்கோச்சப்பட்டு உன்னை கெடுத்துப்பட முடியா நீ அடைய முடியாது நிச்சயம் இது முதல் உபதேசம் பீஷ்மருடைய உபதேசம் பருவாவிலே. उत्थानेन सदा पुत्र प्रयतेथा उत्थानेन सदा पुत्र பிரயத்தேதா யுதிஷ்டிர காரியம் பண்ணணும்னா முயற்சி ரொம்ப வேண்டும் ராஜ்யத்தை நன்னாக ஆக்குவதற்கு ஆமா முயற்சி இவன் அடையாமல் இருந்தா தெய்வானுகூல்யம் கூட ஏற்படாதான் மழை பெஞ்சா மட்டும் போருமோ அப்படியே அந்த குளத்துக்கு ஜலம் வரத்துக்கு ஒரு வாக்கியால் ஒண்ணு வெட்டி பண்ணணும்னா என்ன அழகா வச்சு இருக்கா மணலை குட்டி இந்த மணல் இணல் இருக்கிற இடத்துல வர ஜலத்துக்கு மருந்தே போட வேண்டாமே மணல் இல்லாத மெட்ராஸ்ல இருக்கிற ஜலத்துக்கு தான் மருந்து இருந்து போட்டு நாசம் அடிச்சு அந்த ஜலத்தை அவன் நிச்சயம் சாப்பிட்ற ஜலம் மூக்க மருந்து தானே அதுக்குதான் இது வேணும் மணல் கீழே இருந்துச்சேனா சர்வதோஷமும் மணலுக்குள்ள இறங்கி விடுவான் மணலுக்கு அதோ சக்தி அழகான ஒரு பாச்ச கால் ஒன்று வேணும் ஒரு வாக்கியால் வேண்டும் அந்த வாக்கியால் மாதிரி எத்தனை என்பது இந்த முயற்சி இருந்தா தான் மழை பெஞ்ச ஜலம் குளத்துல வந்து விடும் இல்ல அவனா விழாது அது மாதிரி தெய்வானுகிரகம் வேண்டும்னா முயற்சி நிறைய இருக்கணுமாம் ராஜாவுக்கு அதையும் தவிர்த்து வெறுமன வேஷங்களை அட்டனம் பண்ணி பார்க்கணுமாம் ராஜா அவன் பாட்டுக்கு உள்ளே இருந்து நெல்லிக்காட்சி மரம் எப்படி இருக்கும் அவன் கேட்டுக்கிட்டு கூடாது அவனே போய் அடிக்கடி கவனிக்கணும் தேசத்தை உத்தானேன சதா புத்திர பிரஜதேதாய தெய்வம் राज्ञामर्थम् प्रसादयेत् पुरुषम् हि परम् मन्ये एवम् निश्चित्य मुह्यते पौरुषम् हि पौरुषम् हि परम् मन्ये दैवम् निश्चित्य मुह्यते मन्यामा निरन्तरम् அவர் தைரியமா வக்கப்படாம நாமாவது போடுறாரு நீங்க பதில் சொல்லாம சிரிக்கிறே எல்லாரும் நாமா இல்லை ஏன்னு பேரெல்லாம் இறங்கி கத்துறான் ஆத்துல சம்சாரத்தின் பேரை சொல்லி கூப்பிடுறான் அந்த ஏன்னு கேட்க மாட்டேங்க பகவன் நாமா சொல்ற போது எல்லாரும் இருக்குன்னு பரம் தெய்வம் என்ன பண்றான்னா தான் பிரயத்தனம் பண்ணாமலே இருந்து ஆனா ஒரு ஒரு கர்மாவுக்கும் பலனை எதிர்பார்த்துட்டு இருக்கானா எதிர்பார்த்துன்னு தெய்வம் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்ல அவனா வேண்டாம்னு இருக்கானா அப்படி இருக்கப்படாதான் கிரகஸ்தம் அப்படி இருக்கக்கூடியவாள் சன்னியாசியாள் ஆமா தெய்வம் நிச்சித்திய முக்கியத்தின் எதிகள் தெய்வத்தினால ஒரு காரியம் ஆகணும்னு அவ நினைக்கல தெய்வத்தினால தெய்வம் வேணும்னு நினைக்கிறாள் யமை வீசவருடத்தே தேனலபியா எஸ்ஈஷாத்மா தேதனும் சுவாமி ஆத்மஸ்வரூபம் வேணும்னு அவ எதிர்பார்க்கிறாளே தவிர்த்து வேறு இன்னொன்று வேணும்னு அவ எதிர்பார்க்கல இவன் அப்படி இல்லைன்னு பகவானுடைய அனுகிரகத்தினாலே தனக்கு பத்தினி நல்லா இருக்கணும் புள்ள நல்ல புள்ளையா இருக்கணும் வீடு நல்ல வீடா இருக்கணும் கடன் இல்லாம இருக்கணும் ரொக்கம் நிறைய இருக்கணும் தான் வந்து பெரிய பதவியில இருக்கணும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இப்படி இப்படிலாம் நினைக்கிறான் இதெல்லாம் வேணும் தெய்வத்தினிடத்துல போய் கேட்கிறவன் முயற்சி இல்லாம ஏன் சாப்பிடணும்னு நினைச்சவன் வாயை திறக்க வேண்டாமோ இத்தனை சமயம் பண்ண பத்னி வந்து கரண்டியால குத்தட்டமே வாயிலேன்னாங்க பல் உடஞ்சு போகுது அதனால தெய்வம் நிஷ்டிச்ச முக்கியத்தின்னால் முட்டாளா இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் இவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம தெய்வம் எல்லாம் பண்ணட்டுமே என்ன அப்படி சொல்றானா தெய்வம் நிஷ்டித்திய முக்கியதே சித்திகாரகம் நகி சத்யாதே கிஞ்சித் ராஜாம் வை சித்திகாரகம் ராஜாவுக்கு காரிய சித்தி ஏற்படுவதற்கு எத்தனை அவனுடைய முயற்சி எரிச்சி இருந்தாலும் சத்தியம் இல்லைன்னா ஒரு காரியம் அவனுக்கு சித்திக்காதுட்டாள் அவன் ராஜாட்ட சத்தியம் இருக்கணுமா அவன் ஒருமையாவது இன்னைக்கு சொல்றது நாளைக்கு ஒன்ன சொல்றது கபட்டமா எதையா பண்றது அப்படி எல்லாம் பண்ணா சரியா ஆகாது ஆர்ஜவம் சர்வகாரியேஷு ஆர்ஜவம் சர்வகாரியேஷு நடக்கணுமா ராஜாக்கள் ஏதாவது கபடமா கோணலா நடந்துவிட்டா நாளைக்கு சரியா அவன் ஏதாவது சொன்னா கூட அவங்ககிட்ட நம்பிக்கை வராதா ஆர்ஜவம் சர்வகாரியேஷு இருக்கணுமா கோணலான வழிக்கே போபராதாம் ராஜா ருஜுவான மார்க்கத்திலேயே சஞ்சரிக்கணுமா மிருதுர்ஹி ராஜா சததம் லங்கோ பவதி சர்வஷா ராஜா சததம் ராஜாவானவன் எப்போதும் பொதுவா இருக்கப்படாதா அவன் யார யார் போனாலும் ராஜாவை பார்க்கலாம் எப்ப போனாலும் பேசலாம் எப்ப போனாலும் இது அப்படி இருக்கப்படாது ராஜா எல்லாருக்கும் கிட்ட நெருங்கி பழகக்கூடியவனா ராஜா இருக்கப்படாதா ஏன்னா எனக்கு ராஜா வேண்டியவர் நான் வந்து இன்னைக்கு அவனை கொலை பண்ணிவிட்டேன் நான் என்ன பண்ண முடியும் அவன் ராஜாவுக்கு வேண்டியவனே அடிச்சுட்டு மகாராஜா வேண்டியவர் நான் போய் சொல்லிக்கிறேன் அதனால அப்படியும் இருக்கப்படாதான் அதுக்காக ரொம்ப தீக்ஷணனாயும் இருக்க அவன் குரூரனா இருப்பான் அவன் பத்னி கூட அடிச்சு விரட்டி விடுவான் ஆறா இருந்தாலும் எதோ ஒன்று உடனே தண்டனை உடனே வெட்டி போடுறது ஹிட்லர் மாதிரி வச்சு சுட்டு விடணும் நூறு பேர் அறுநூறு பேர் வச்சு சுட்டு விடணுங்கிறது அப்படி சொன்னா என்னன்னா அப்பவும் ஜனங்களுக்கு அவன் இடத்துல அறுவறு பூந்து விடுவான் ஆகையினால ரெண்டு விதமாயும் இருக்கணும் நாள் தஸ்மாதுமாயும் இருக்கணுமாம் தீக்ஷணமா இருக்க வேண்டிய சமயத்துல கடினமா இருக்கணுமாம் மிருதுவா இருக்க வேண்டிய சமயம் நெருங்கி பழக கூடி யோகிச்சு உள்ளவனாயும் சில சமயத்துல இருக்கணுமா மிருதுராஜாசதம் எப்பொழுதும் மிருதுவாயும் இருக்கக்கூடாது எப்பொழுதும் தீக்ஷணாயும் இருக்கக்கூடாது இந்த ரெண்டும் தப்பா இந்த ரெண்டும் இருக்கணுமா அவனிடத்துல இப்படி ராஜா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு பீஷ்மர் தர்மபுத்திரஜி ராஜதர்மம் சதா தர்மானுவர்த்தினுவர்த்தினியம் து பரித்தியஜ்யோகிதம் ராஜா எப்படி இருக்கணும்னா நித்தியம் தர்மத்தை நம்பினவனா இருக்கணும் சதா தர்மானுவர்த்தி தர்மத்தை மூடவே விடாது அவன் தர்மத்துக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியம் பண்ணினா இன்னைக்கு அனுகூலம் போல தோணும் அது கடைசியில பிரதிகூலமாவே ஆயிடும் தேசத்துக்கு வந்திருக்கிற ஆபத்துக்கள்லாம் அதனாலதான் தர்மத்துக்கு மூரிய தியாக பண்ணினா ஒரு அனுகூலம் நினைச்சுக்கிறான் எல்லாருக்கும் அப்படி தோணி போறது அந்த அதர்மத்தை பண்ணின உடனே என்ன ஆகுது இவன் எதை அனுகூலம் நினைச்சானோ அது இவனுக்கே பிரதிகூலம் ஆயிடுது ஆகினால என்ன பண்ணணும் தெரியுமா ராஜா தர்மத்துக்கு மூறி ஒரு காரியம் பண்ணப்படாது அந்த தர்மத்துக்கு மூறி காரியம் பண்ணாமல் இருப்பதோடு கூட என்னமா நடக்கணும் தெரியுமா தன் சுகத்தை கூட தியாகம் பண்ணிவிட்டு தன்னுடைய தனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செஞ்சுக்க கூடாது லோகத்துக்கு இது நன்மை கொடுக்கும் போத பண்ணணுமாம் எல்லோகிதம் பவேதிணம் தேசத்துல பிரஜைகள் தெரியுமா நாள் பிரஜைகள் அந்த ராஜாவுடைய தேசத்துல தோப்பனாருடைய வீட்டுல இருக்கிற பெண் பிள்ளைகள் இருக்கா போல இருக்கணுமா அவன் தோப்பன் வீட்டுக்கு வந்த பெண்களும் பிள்ளைகளும் எப்படி இருப்பாள் சந்தோஷமா இருப்பாள் கவலை இல்லாமல் இருப்பாள் அவன் எனக்கு இப்போ வேணும் தோசைன்னு கேட்பன் அம்மாவே எனக்கு இப்போ வேணும் பட்சணம் கேட்பன் அப்பா உடனே போய் கடையிலேருந்து வாங்கி கொண்டு கொடுப்பறனே மைதாமாவே கொண்டு கொடுப்பாரு குழந்தைகளுக்கு அது மாதிரி புத்திரானிவ பிதுர்கேஷன் எனக்கு என்னமோ தோஷ விஷயம் வருது பெருசா வச்சு போல நீங்க அதனால என்ன புத்திரானிவ பிதுர்கேயமானி ராஜா தெரியுமானால் எந்த ராஜாவுடைய தேசத்துல பிரஜைகள் தோப்பன் வீட்டுல இருப்பது போல் சந்தோஷமா இருக்காதோ அவன் தான் சராஜா ராஜசத்தமா அவன் தான் ராஜான்னு அவன் வாழ்க்கையெல்லாம் வரும் இந்த இந்த என்னமோ துணி ராஜா அது பிரயோஜனம் இல்லைன்னு சராஜா ராஜசத்தமா ராஜா முதல்ல தம் மனசையும் தேகத்தையும் ஜெயிக்கணும் அவன் நாலு மணிக்கு மந்திரிட்ட வரேன்னு சொன்னானே அஞ்சரை மணிக்கு போகலாம் அந்த தேசத்தை வசப்படுத்தணும் மனசை வசப்படுத்தணும் ராஜா ஜெயிக்கணும் அதுக்கப்புறம் தான் சத்ரு ஜெயத்துக்கு எத்தனம் பண்ணணும் தன் சரீரத்தையும் மனசையும் ஜெயிக்காத ராஜா சத்ருவியா ஜெயிக்க போறான் ஆத்மா ஜெய சதா ராஜ்யாத்தான் சத்ருக்களை ஜெயிக்கணுமாம் தர்மார்த்தோ பிரதிகிருஹீயாதி காமக்ரோதோ தர்மம் தர்மம் தர்மத்தினால கிடைச்ச பொருள் இந்த ரெண்டையும் பெற்றுக்கொள்ளணும் காமக்ரோதங்களை தியாகம் பண்ணணும் அவன் அது ஒண்ணு இது வேணும்னு ராஜா ஆசைப்பட்டு தன் சுகத்துக்காக எட்டம் பண்ணானே அப்புறம் பிரஜைகளுக்கு இம்சை கூட பண்ண ஆரம்பிச்சுடுவான் காமக்ரோதத்தை தியாகம் பண்ணி பண்ணும் கோபத்தையும் காமத்தையும் தர்மம் தர்மத்தினால கிடைச்ச பொருள் இந்த ரெண்டத்தான் ராஜா பெற்றுக் கொள்ளணும் அதற்கு மேல ராஜா ஆசைப்படப்படாதான் அர்த்தமூலோபி ஹிம்சாஞ்சே कुरुते स्वयमात्मनः करैरशास्त्रदृष्टैरुभिः मोहात् सम्पीडयन् प्रजाः சாஸ்திரத்துல பிரஜைகளிடத்திலிருந்து எப்படியாவது எப்படியாவது பணம் வந்து நினைக்கப்படாத தேசத்துக்கு அதனால கஷ்டம் வந்தா கூட பாதகம் இல்லை பிரஜைகளுக்கு தொந்தரவு பண்ணி வரிகள் போடப்படாதா அப்படி போட்டா என்ன ஆகுங்காள் அது பெரிய ஹிம்சை உண்டாள் அர்த்தமூலமாய் இந்த லோகத்துல ஜனங்கள் ஹிம்சை எதை ஹிம்சையா நினைப்பாள்னர் ரொம்ப வரி கேட்டு ராஜா வாங்க ஆரம்பிச்சா இந்த பாபி தொலைஞ்சா தேவையில்லைன்னு நினைப்பாளா அர்த்தமூலோகி அர்த்தத்துக்காக ஜனங்களை ஹிம்ச பண்ண ஆரம்பிச்சா அவன் ஜனங்களை ஹிம்ச பண்ணல அவனுக்கு தான் அவன் வந்து ஹிம்சையை உண்டு பண்ணிக்கிறான் அவன் ஜனங்கள்லாம் கரிக்குமா அவன் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சுடுவார் யாருக்குமே லோகத்துல ஏதாவது இப்ப நிராசிதாரர்கள் எல்லாருமா சேர்ந்து போட்டி நிற்கிறீங்களா என்னத்துக்காக சொல்றா தங்களுக்கு ஏதோ அனுகூலம் பண்ணலன்னு நினைச்சுட்டு அவ சொல்றா எதுவும் சரியோ தப்போ நமக்கு தெரியாது நான் என்ன ஜெட்டியா எனக்கு இது தெரியாது இப்ப அவள் என்னத்துக்கு எல்லாருமா சேர்ந்து சொல்றாள் அவளுக்கு ஏதோ அனுகூலம் பண்ணலேன்னு சொல்லி அவ சொல்றாள் ஆகினால என்ன ஆறுது ஏதாவது அர்த்தம் மூலமா தான் ஹிம்சை ஏற்படுறது அந்த ஹிம்சை உலகத்துல உண்டாயிடுதே ஆனா அதுவும் சட்டத்துக்கு மூறி வரிய நினைச்சபடி போட்டுட்டாளே அவன் தனக்குத்தான் ஹிம்சை பண்ணிக்கிறான் ராஜான் சம்பீடயன் பிரஜா யோஷிதாம் யோகக்ஷேம ராஜா ஒரு காரியம் ரொம்ப அவசியம் கவனிக்கணுமா ருத்ராலா சில ஜனங்கள் ரொம்ப ஏழைகளா இருப்பாளா மழை பெஞ்சா எங்க இருக்குதுன்னு தெரியாம இருப்பாளா ருத்ராலா சில பேர் வயதானவாள் கதி இல்லாமல் இருப்பாள் விதவைகளா சில ஸ்திரீகள் இருப்பாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இவாளுக்கு முதல்ல ஏற்பாடு பண்ணணுமாம் ராஜா ஏழைகள் பெரும் அடிக்கிற போது என்ன பண்ணுவாள் நல்ல மாடி கட்டணம் கட்டணம் கட்டி வச்சுட்டு இருக்கிறவன் அவன் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு இருப்பான் சகலமும் ஒரு முப்பது நாளைக்கு மழை பெஞ்சாலும் ஆத்துல வேண்டிய பதார்த்தங்களை வாங்கி வச்சுட்டு இருப்பான் அழகை பெஞ்சபடி காத்து கித்து அடிக்க ஆரம்பிச்ச உடனே ஏழைகள் என்ன பண்றாள் தீனாளா இருக்கிறவாள் என்ன பண்றாள் வயதான கழவர்கள் என்ன பண்றாள் விஜயவேளான ஸ்திரீகள் பர்த்தா இல்லாம குடும்பத்தை நடத்துறதுக்கு ஆள் இல்லாம தவிப்பாள் அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு கவலை இல்லாமல் ராஜா பண்ணலாம் தேசத்துல யோஷிதாம் யோகக்ஷேமம் ச வித்தியேவ பிரகல்பயேமா குடும்பத்துக்கு அநாதாள் விருத்தாள் தரித்ராள் விதவைகள் அவளுடைய குடும்பத்துக்கு யோகக்ஷேமத்தை ராஜா பிரகல்பனம் பண்ணணுமான்னு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அவன் ஏதாவது கோவில பூ தொடுங்கிறது கழகம் ஒண்ணும் முடியல வரவு வட்ட முடியலன்னா கோவில்ல பூவை தொட்டு போடுவோம் நாலு பட்ட சாதம் அப்படி அவளுக்கு ஒரு யோகக்ஷேமத்தை கல்பிக்கணுமா நமக்கு என்ன அவன் கழகம் போனா போட்டோமே அவன் இருந்தா என்ன இல்ல அவனா என்னன்னு அப்படி நினைச்சா அப்புறம் நீ இருந்தா என்ன நீ இல்ல அவனா என்னன்னு அப்படி நினைக்கப்படாதான் இதெல்லாம் வந்து ராஜசம்பத்திரகும் சொல்றார் பீஷ்மர் ஒரு பெரிய மகத்துவமான பீஷ்மர் பகவான நம்பினவர் ராஜா நடக்க வேண்டிய முறையை சொன்னால்னா இப்படி நடக்காம மொத்தம் ராஜ்யத்தை சரியா வச்சு விட முடியுமா ராஷ்டிரேயா ஜனகாக भवेयुर्माचरस्यवः माते राष्ट्रेयाजनकाः भवेयुर्माचरस्यवः மகதே ராஷ்டிரேயாஜனகாக பீஷ்மர் தர்மபுத்திரா நீ நன்னா இருக்கணும்னா புள்ள குட்டியோட க்ஷேமமா இருக்கணும்னா ஒரு காரியம் நீ பண்ணணும்னா உன் தேசத்துல ஏழ்மை வந்து யாச்சகத்துக்கு போகக்கூடாது ஜனங்கள் ஆமா பிச்சு எடுக்க முடியாது அழகனை விடக்கூடாது பிச்சு எடுக்க முடியாது போலீஸ்காரன் விட்டு அடிக்க சொல்றதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் பண்றான் என்ன பிச்சைக்கார எல்லாரும் பிடிச்சாடே அடிங்கிறான் பிச்சைக்காரனுக்கு ஒரு ஊர்ல வரி போட்டுருக்கானா ஒரு மாசம் நாலு நாள் அவ கையில காசு இருக்கா நிறைய வச்சிருக்கா காலனா காசுல ஒரு பெரிய முடிச்சு வச்சுருக்கானா அதனால நாலு நாள் அவனுக்கு வரி போடுங்கிறான் என்ன அழகு தேசம் கொண்டு போற போக்க பாருங்க பேப்பர் ராஷ்டிரியெல்லாம் தெரியும் வரல அப்படிதான் பண்றாளா உன்னுடைய தேசத்துல யாசகம் வாங்குற அழகுகளே இருக்கக்கூடாது திருடுறவர்களும் இருக்கக்கூடாது என்ன காரணம் திருடுறதுக்கு காரணம் பொருள் இல்லாதனாலும் திருடுறான் அவனுக்கு விற்த்தி கற்பிக்காதனாலும் திருடுறான் ஏழ்மையை போக்காதனாலும் யாசகத்துக்கு போனான் மாதேராஷ்டிரேயாச்சனகா दुर्बलस्य च यच्छक्षुः मुनेराशीविषस्य च பேருடைய கண் கெடுத்து விடும்னார் பீஷ்மர் என்னன்னா ஏழையாய் துர்பலனாய் பிச்சை கிடைக்காம தவிச்சுன்னு போறவன் ஒரு தடவை இப்படி நாங்கெல்லாம் எப்படி போனா என்னன்னு நீ இருக்கேன்னு பார்த்தா போதும் சௌகரியமா இருக்கிறவனே எரிச்சு விடுமா பாம்புடைய கண்ணு அப்படியே மேல பட்டா போருங்க அது கடிக்க கூட வேண்டாம் நல்ல சர்ப்பத்தினுடைய கண் மேல பட்டா போதும் அதை அப்படி கொத்தி விடுவது ஆமா மனுஷிகள் தபஸ்விகள் தாபப்பட்டு பார்த்தா போதும் அழிஞ்சு போடுவார் இந்த மூணு கண்ணுக்கும் தப்பணம் இந்த மூணு கண்ணும் மேல வந்து விழாமல் இருக்கணும் ஒரு பாம்புக்கு பேரு அதுக்கு கண்ணுலயே விஷம் பார்த்தா போறோம் அப்படியே தொலைச்சு விடுமது இந்த கண்ணும் மேல விழப்படாது நாளாம் பலமில்லாதவன் ஏழைகளை தொந்தரவு பண்ணாதே ஏழைகளுக்கு கஷ்டம் வர முடியா பண்ணாதே அவளை வந்து சமப்பட முடியா பண்ணிவிட்டா என்ன பிச்சைக்காரன் நம்ம என்ன பண்ண முடியும்னு ராஜா நினைச்சான் அப்படி நினைக்கப்படாது ராஜா அப்படிதான் நினைச்சுக்கிறாள் இப்ப நோக்கத்துல நம்ம என்ன பண்ணிவிட முடியும் பிச்சைக்காரன் எல்லாம் நினைக்கிறான் கொஞ்சம் வசதியா ரெண்டு ரூபாய்க்கு வாடகைக்கு ஒரு இடத்துல இடம் இருக்கிறவன் இடம் இல்லாம ஒரு ரோட்ல போறவனை கண்டு இவன் நம்ம காட்டுல மட்டும் என்ன பண்ணி நினைக்கிறான் இப்படி இவன் நினைக்கிறவன் ராஜாக்கள் நினைக்காம என்ன இருப்பார் நினைக்கப்படாதுங்கிறா பீஷ்மர் அப்படிலாம் தோணும் நினைக்கப்படாதுன்னு சொல்றாள் नित्यमेवापमानिता मात्वाम् दुर्बलचक्षूंषी प्रदहेयुस्तबान्धवम् அவ துன்பராள் தானே அவ நம்ம என்ன பண்ணிவிட முடியும் நினைச்சு விடாதே அந்த துர்பலாளாய் ஒன்னும் கதி இல்லாத வேலைகளை பறக்க விட்டு அது தவிக்கட்டும் அதுக்காக நாம் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் பிச்சை வாங்கக்கூடாதுன்னு அரமணிக்கு வெளியில தேசத்துக்கு வெளியில் கொண்டு போய் தள்ளிவிடுறேன் கொண்டு போய் தள்ள சொன்னா ரிசர்வ் போலீஸ் இருக்கு லாரியில வச்சு கொண்டு தள்ளிவிடுறான் தள்ளிட்டு வந்துள்ளார் ஆனா அது என்ன பண்ணும் தெரியுமா உள்ள குத்தி புண் சம்சாரம் சம்சாரம் எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சு விடும் குடும்பத்தையே அழிச்சு விடுமா அந்த கழகனுடைய கருத்து எல்லாம் அந்த உனக்கு வர வேண்டாம் நாளாம் பீஷ்மர் தர்மபுத்தரை பார்த்து ஒரு தேசத்துல அவ தாபப்பட்டாளையானா அவளால ஒன்றும் தடி எடுத்து ராஜாவை அடிக்க முடியாது அல்லது ராஜாவுக்கு ஊட்டு கிடைக்காம பண்ண ஊட்டு போடாம பண்ண முடியாது ஒன்றும் பண்ணி பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணும் தெரியுமா தெய்வம் வந்து அதுக்காக வந்து இந்த மாதிரி ஒழிச்சு விடுந்தார் வந்து விடாது அமானுஷமான தெய்வம் இருக்கே தெய்வம் வந்து போட்டு தலையில கொண்டு கல்ல போட்டு விடுமாம் அமானுஷ தெய்வம் வந்து ஒரு பெரிய தடி எடுத்து அடிக்குமனே சிக்ஷிச்சு விடும்னார் தண்டோஹந்தி நராதிபம் ஆத்மதாதபலத்தத்வம் भुञ्जीथा दुर्बलम् जनम् आस्मतादबलस्थस्त्वम् भुञ्जीथा दुर्बलम् जनम् यानि मिथ्याभिषक्तानाम् पतन्त्यश्रूनिरोदनात् तानि पुत्रान् पशून् गृहन्ति तेषाम् मिथ्याभिशंसिना तेषाम् मिथ्याभिशंसिना உனக்கு பலம் இருக்கு ரிசர்வ் போலீஸ் இருக்கு ஆயுதம் இருக்குங்கிற எண்ணத்தினால வேழைகள் தவிக்க விட்டுவிடாதே குத்தம் இல்லாதவன் கண்ணுல ஜனம் வர முடியா பண்ணிவிடாதே அவன் குத்தம் இல்லாதவனை குத்தவாளின்னு சொல்லி அவனுக்கு சரியான ஆள் இருக்க மாட்டான் அவனுக்கு சிவாரிசுக்கோ அல்லது பணம் செலவிச்சு கேஸ் நடத்துறதுக்கோ அப்போ என்ன பண்ணணும்னா ராஜாக்கள் பணத்தை கொடுத்து அவனுடைய காக்கியம் சத்தியமா அசத்தியமானு கவனிக்கணுமா அது என்ன ஏழை இனிமே அவனுக்கு நாம் வந்து வைக்க வச்சு பணத்தை செலவிச்சு இனிமே அவன் அவன் நிஜமா பண்ணான் பொய்யா பண்ணான் தூக்கிவிட்டு சொல்லுவோம்னு தூக்கி விட்டியானா அந்த பொய்யான குத்தம் இல்லாமல் பொய்யா கேஸ் சாட்டப்பட்ட அவனும் அவன் குடும்பத்தாரும் அழு அழுகை இருக்கே அது உடனே ராஜாவுடைய பிள்ளைகளையும் பசுக்களையும் அவன் குடும்பத்தையும் அழிச்சு விடுவான் அவன் குடும்பத்துல அழுது அந்த கஞ்சலம் கீழே விழுந்து யாரா குத்தம் இல்லாத வாழ்வுடைய குடும்பத்து கஞ்சலம் அது என்ன பண்ணும் தெரியுமா கண்ணால குட்டின ஜலம் முழுக்க இவன் புள்ள குட்டி எல்லாம் அழிச்சு விடுமாம் விஜயம் ராஜாவானவன் ஜெயத்தை யுத்தமில்லாமலே ஜெயத்துக்கு மார்க்கம் தேடணுமான் அயுத்தேனைவ விஜயம் வர்தயேத்வசுதாதிபகன்யமாஹுர்விஜயம் யுத்தேன நராதிப ஏ நராதிபான்னாள் ரொம்ப மட்டமாம் யுத்தம் பண்ணி ஜெயத்தை அடைவது யுத்தம் இல்லாமல் ஜெயம் கிடைப்பதற்கு எத்தனை பண்ணணுமா அதுதான் விவேகியான ராஜா செய்ய வேண்டிய காரியம்னார் பீஷ்மர் தர்மேண நிதனம் தீர்மானம் பண்ணிக்கோ தர்மத்துக்காக பாடுபட்டு தர்மமா பாடுபட்டு ஜெயம் கிடைக்கல அதனால மரணம் வந்துட்டா கூட ஸ்ரேயஸ் தான் அது தப்பு பண்ணி ஜெயம் கிடைச்சுட்டா அது க்ஷமத்தை கொடுக்காது தர்மேண நிதனம் ஸ்ரேய பாபகர்மணா உலகத்தில் பாபம் பண்ணுவதற்கு எது காரணம் தெரியுமா உன்னை ஒன்னு நாள் எது நாள் பணத்துல ரொம்ப வச்சிருக்கிற அன்பு இருந்தாள் பணத்துல ரொம்ப அன்பு வந்தவன் கட்டாயம் பாபத்தை பண்ணித்தான் தீர்வனாம் பிரவர்த்தே கோலோபா மகாகிரா பெரிய முதலையாம் லோபம் இந்த பணத்துல ரொம்ப ஆசை என் உயிரை வேணாலும் கொடுத்துருவேன் ஐயா நான் ஒன்னும் கொடுக்க மாட்டேன் மனான் பத்னி காட்டா மாட்டான் பொன் காட்டா கொடுக்க மாட்டான் பிரார்த்தம் இன்னைக்கு தட்சிணை கொடுக்கணுமே நான் கடனா சொல்லிவிடுவான் பாத்தியாட்ட இதுக்கு லோகம் எல்லாம் பணத்துல இருக்கிற ஆசை என்ன என்ன இப்படி சொல்றீங்களா நூறு ரூபா நோட்டா இருக்கு மாத்த முடியல நீங்க வச்சுக்கோ நான் அப்புறம் தரேன் சொல்லுவான் அப்புறம் எப்போ அவன் ஸ்டார்த்தில் தான் இவன் வாங்கிக்கணும் அவனுக்கு மறுபடியும் யாராவது அவன் ஸ்டார்ட் பண்ணும் பாருங்க அப்பதான் வாங்கிக்கணும் இதுக்கு லோகம்னு பேரு அந்த லோகம் பெரிய மகாகிராகம் விட்டாள் பெரிய முதலையா அது அப்படியே மனுஷனை மூஷா துணிடும் முதல்ல അതുമാതിരി മനുഷ്യനെ കീഴെ കൊണ്ടുപോയി തള്ളിവിടുമാന്ത ലോഭമാണത് മൂലമേ ലോഭം താനാം സമൂഹ സലോഭസഹമോഹേന ലോഭത്തെയും അജ്ഞാനത്തെയും ഇവൻ വെച്ച ആശയം അജ്ഞാനം തന്നെ இவன் ஒரேடி பணத்துல வச்சிருக்கிற ஆசையும் இருக்கு இது அஜானம் தானே கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தான்னா அதுவும் சரியில்லை இந்த அஜானத்துடன் கூட லோபத்தை அடைஞ்சிருக்கானே இந்த லோபத்தை முதல்ல ஜெயிக்கணும் க்ஷேமத்தை அடையணும் நினைச்சவன் தர்மமம் நானியம் லோகேஷு க்ஷமேன சதிருஷம் தர்மம் நானியம் லோகேஷு இருக்கேன் அடக்கம் இந்த அடக்கத்துக்கீடான தர்மமே உலகத்தில் எனக்கு தெரியலேங்கிறார் பீஷ்மர் அது கீடான தர்மமே கிடையாது உலகத்திலேங்கிறார் அடக்கம்ங்கிறது என்னன்னா இதெல்லாம் சேர்ந்துதான் அடக்கம்ங்கிறாள் உற்பத்தி சொல்றாள் இது இருந்தா தான் அடக்கம்னு அடக்கம் உள்ளவன்னு சொல்லலாமா உத்தரே சத்தியமார்ஜவம் க்ஷமை பொறுமை இருக்கணுமா தைரியம் இருக்கணுமா தைரியத்தை விட்டு பிறருக்கு தொந்தரவு கொடுக்கப்படாதாம் பிறருக்கு தொந்தரவு கொடுப்பான் சிலவன் ராத்திரி மூணு மணிக்கு முடிச்சுப்பான் ஒரு நாலு மிளகா போட்டு கொஞ்சம் நெய்யில் அப்படி பரட்டி கொடுங்க ரொம்ப சின்ன காரியமா சொல்லுவேன் ராத்திரி மூணு மணிக்கு அது இந்த ராதா கல்யாணம் இல்லையான உற்சவம் பண்றவாளை காட்டா தெரியுமே மூணு மணிக்கு தினம் ஆகும் அப்பாடான்னு போய் படுத்துவா அதுல வாழலாம் படுத்துட்டு இருப்பா கண்ணை அசர்ற போது ஒரு பாவத்தை கதவு தருவேன் என்ன ஒண்ணும் இல்லை கதவு தரணும் என்ன கொஞ்சம் நாலு உலகையும் கொஞ்சம் நெய்யும் விட்டு கொஞ்சம் சுக்க தட்டி ஆனா அவர் சொல்ற காரியம் முழுக்க காலம்பரம் ஆறு மணி மட்டும் இந்தியாதான் தான் நடக்கும் அவன் ரொம்ப சின்ன காரியம் சின்ன காரியம் என்ன இந்த நாலு மணிக்குள்ள ஏதாவது சூரியன் விடுவோம்னா அப்படி ஹிம்சை பண்ணுவான் புறத்தியாருடைய சமம் தெரியாமலே அது ரொம்ப பெரிய பரமஹிம்சை இது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கணுமா அஹிம்சை அஹிம்சையை ரொம்ப கை கொள்ளணும் உண்மையாவது ஜீவனை தொந்தரவு பண்ணக்கூடாது சமதா சாமிய புத்தி இருக்கிறான் அவன் பணக்காரன் ஏழை பெரியவன் தெரியாது தெரியாதவன் அப்படி இல்லாம வித்தியாசம் இருக்கும் அந்த வித்தியாசமான எண்ணம் இல்லாமல் இருக்கணும் சத்தியம் சத்தியம் பேசணும் அமிர்த பாஷம் பாஷணம் பண்ணப்படாது பொய் சொல்றது அது சொல்லப்படாது ஆர்ஜவம் ருஜுவாக நடக்கணும் கபடமாவே நடப்பஞ்சோன்னு சொல்லுவனும் கொண்டு சொல்லுவான் இந்திரியங்களை ஜெயிக்கணும் இந்திரியாபிஜயோதாரியம் சாமர்த்தியம் இருக்கணும் சிலவனுக்கு ஒரு காரியத்தையும் நல்லா நடத்த தெரியாது எல்லாத்தையும் நஷ்டத்து போயிட்டு நடத்துவார் சாமர்த்தியத்துடன் காரியத்தை நடத்தணும் ஆர்த்தவம் யாருக்கும் நெருங்கி பழகுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறவனா இருக்கணும் கிட்ட போகவே விட்ட மாட்டான் சிலவன் அப்படி இருக்கக்கூடாது மஹர்தவம் அகாரியத்துல லஜ்ஜை இருக்கணும் தப்பு காரியம் பண்ணும் பொழுது சாபல்யம் இருக்கக்கூடாது சித்தத்துல அது தேவலையா இது தேவலையான்னு ஒரு காரியம் பண்ணாம விட்டுடுவன் அகார்பண்யம் ரொம்ப தரித்திரனா ரோகியா இருப்பான் தொட்டத்துக்குன்னா இது இதை குறைக்கப்படாதா அதை குறைக்கப்படாதா எதை தொட்டாலும் குறைக்கப்படாதா குறைக்கப்படாதா அதுல பத்திரிகை நோக்குன்னு சொல்லுவேன் அவன் வந்து காபடி பாலுக்கு அரைக்கா அப்படியா வாங்க அரைச்சர் காபிக்கு காபி காய்ச்சேர் காபி சாப்பிடுவோமே இப்படி எல்லாம் சொல்லுவோம் இதுக்கு கிருபணபாவம்னு பேரு அது இல்லாமல் இருக்கணுமா கார்பண்யம் தோட்டத்துக்கெல்லாம் பரபரப்பன் பரபரக்கப்படாது அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்து விடக்கூடாது யோசனை பண்ணி காரியத்தை சரியா நடத்தணும் சந்தோஷம் இருக்கணும் இனிமையான சொல் சொல்லணும் அபிஹிம்சா ஒருவருக்கும் ஹிம்சை இல்லாமல் இருக்கணும் பிறரை பார்த்து அசூயப்படப்படாது இத்தனையும் கூடி விவரத்தில் இருக்கோ அதுக்குதான் தமம்னு பேருங்க இத்தனையும் சேர்ந்து இருந்தா தான் தமமா இத்தனையிலையும் பாஸ் ஆகணும் அது எத்தனை பேர் பாஸ் எந்த மாசத்துல பாஸ் ஈஷாம் சமுதயோதமாக யதாஹரதே காமானே கூர்மூங்காதீவ சர்வசா ததாத்மஜோதிராத்மஸ்ரீஹி ஆத்மன்னேவ பிரசீததி எப்போவன் ஆத்மஸ்வரூபத்தை அறிய முடியுங்கள் இந்த காமங்கள் மனதில் இருக்கே அது வேணும் இது வேணுங்கிற எண்ணம் இந்த எண்ணம் அப்படி ஒடுங்கணுமா அது எப்படி ஒடுங்கணும்னா கூர்மோங்கானீவ சர்வஷா ஆமா ஆமை எப்படி அடி ஓசை கட்ட உடனே தன் தலை வாழ்கள் கால் எல்லாத்தையும் வெட்டுக்குன்னு உள்ள இழுத்து விடும் அது எவ்வளவு சீக்கிரமா இழுக்கிறதுன்னு சொல்ல முடியாது அப்படி சர்வ காமங்களையும் ஒடுக்கிவிடுறோம் அது வேண்டாம் இது வேண்டாம்னு ஒழிக்க விடணும் அதுதான் கையில போனதே எதை ஒரு வழிமா புளியலையே விட்டுட்டேன் காட்டாமணிக்காய விட்டுட்டேன் காயில காட்டாமணிக்காய் பழத்துல நூற்றாம் பழத்தை விட்டுட்டேன் இதெல்லாம் விட சொல்லல அந்த ஊர்ல காமக்ரோக லோபங்கள்லாம் விட சொல்லிருக்கு அதை விட்டேன் இதை விட்டேன்னு இப்படி சொல்லுவோம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி பிரயோஜனம் இல்லை காமாதிகளை தியாகம் பண்ணுவோம் கூர்மமானது எப்படி அங்கங்களை உள்ள சம்ஹரிச்சுக்கணுமோ அது மாதிரி காமாதிகளை அப்படியே சம்ஹரிச்சு பண்ணுங்க ூர்மோங்காலீவ சர்வச ததாத்மஜோதிராத்மஸ்ரீ ஆத்மன்யேவ பிரசீதீ உடனே அப்பவே அவனுக்கு உள்ள ஜோதிஸ்தானம் தெரிய ஆரம்பிச்சு விடுவான் அந்த பிரம்ம சம்பத்தை அடைஞ்சு விடுவனாம் பிரசன்னமா தெரியுமா உள்ள ஆத்ம சம்பத்து தானா உள்ள தெரியுங்கிறாள் यदा चास्मान्न बिभ्यति यदा नेच्छति न द्वेष्टि பிரம்மத்தை ஒத்தான் உள்ள பார்த்துட்டான் அடைஞ்சுட்டான் என்பதற்கு என்ன அடையாளம்னார் அவளை கேட்டா புரியாதான் பிரம்மத்தை பார்க்காதவன் பார்த்துட்டேன்னு சொல்லுவான் அவிஜாத்தம் விஜானதாம் விஜானதம் விஜானதாம் பிரம்மத்தை நீங்க பார்த்துட்டேலான்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலயே பார்த்துட்டேன் அவர் பார்க்கதையும் தெரிஞ்சு போட்டுட்டார் பிரம்மம் எப்படி இருக்கும்னா அது என்ன சொல்ல முடியுமோ அது மகான்களால உணரக்கூடிய வஸ்துன்னு சொல்றா பாருங்க அவ பார்த்தாலும் அர்த்தமா அவிஜாதம் விஜானதாம் விஜாதம் அவிஜானதாம் உபனிஷத்து அப்படி பிரம்மத்தை அது உள்ள அடிஞ்சா அடைஞ்சவனுக்கு எது என்ன அடையாளம் பார்த்தும் பயப்பட மாட்டானா பாம்பு வந்தா கூட பயப்பட மாட்டான் இவனை பார்த்தும் உலகம் பயப்படுவாள் சத்தம் வந்து விழுந்து பாகவதம் சொல்லிட்டு இருந்தாள் கூத்தனூர்னு ஒரு கிராமத்துல ஆலங்குடி சுவாமி இருவாள் பெரியவாள் இருபதாவது மன்மகனுடைய அவதாரம் இருபதாவது வயசுல சன்னியாசம் பண்ணிட்டு பரவிட்டாள் பெரிய சர்ப்பம் எல்லாரும் மயந்து ஓடி போட்டா அவா வந்துருக்கல இந்த பீடம் கீழே போட்டுருக்கு அதுக்குள்ள போந்து பாம்பு அடுங்கல்ல பாம்பு என்னென்ன பண்ணுங்கிறாள் சன்னியாசிய ஆண்கள்லாம் அப்படித்தான் இருந்து எங்கெல்லாம போயிருக்கா லவனா ராத்திரி பயமான இடத்துல இருக்க முடியுமோ பயப்பிரதமான இடத்துல அதனால இவரை கண்டும் உலகம் பயப்படக்கூடாதான் ஞானியும் உலகத்தை பார்த்து பயப்படக்கூடாதான் ജ്ഞാനിക്ക് മനസ്സിൽ ആശയില്ലയോ എപ്പോ ആശയില്ലയോ മനസ്സിലെ யாருக்கு துவேஷமும் இல்லையோ பிரம்மசம்பத்தியதே ததா அடைஞ்சுட்டான் அவன் நாள் பிரம்மம் கிட்டி போச்சு அவனுக்கு விட்டாள் அவன் தெரிய ஆரம்பிச்சு விட்டாள் ब्रह्म सम्पद्यते तदा यदा न कुरुते धीरः यदा न कुरुते धीरः सर्वभूतेषु पापकम् सर्वभूतेषु पापकम् कर्मणा मनसा वाचा ब्रह्म सम्पद्यते तदा ब्रह्मத்தை அடைந்தவனுக்கு இன்னும் என்ன அடையாளம் நாள் எதா நகுருத்தே சர்வபூதேஷு பாத்தகம் சர்வ பிராணிகளிடத்திலையும் எவனும் அடைஞ்ச பண்ணலையோ கிரியினாலேயோ மனசுனாலேயோ வாக்குனாலேயோ சிறுவன் கிரியினாலே அடிக்க மாட்டான் மனசுனாலே இந்த பாம்பு ஒத்துரும் அடிக்கிறவன் காணுவேன் இவரு வந்து தொந்தரவு பண்றானே இவரை விரட்டுறவனுக்கு ஆளை காணுவேன் அப்படி மனசுனால் நினைப்பாள் வாக்குனால சொல்லுவாள் இந்த மூணாலையும் தப்பு காரியம் உலகம் ஒத்துருக்கும் பண்ணாதவாள் இருக்காளே அவதான் பிரம்மத்தை அடைவாள் பிரம்ம சம்பத்தியதே ததா மிருத்யுனாபியாஹதோ லோகா ஜரயா பரிவாரிதா பரிவாரிதா அஹோராத்ரா பதந்தே உலகத்துல எல்லாரையும் முச்சுனா முச்சு வந்து அடிச்சிருக்கானா கொண்டு போறதுக்காக எல்லாரையும் ஒரு சட்டு தக்கிருக்கானா ஆமா அண்ணன் நீ போக முடியாது ஜர இருக்கே கழுத்தனம் அது அப்படி வந்து இவனை சுத்திக்கிண்டே இருக்கான் எங்கேயாவது போடுவனும் அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கான் பகல் இவன் மேல வந்து விழுந்துட்டு இருக்கான் இவனை நிச்சயம் ஒழிக்கிறதுக்கு எங்கேயாவது வெளியில போட போறானே என்ன ராத்திரியும் பகல் இவனுக்கு காவலாம் இவனை கொண்டு போவதற்கு முச்சுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிச்சயம் ஆயுசு போயிட்டு தெரிஞ்சும் வீழ்ச்சி கொள்ளலையே ஞானம் வேணும்னு நினைக்கலையே பகவான் உள்ள பார்க்கணும்னு நினைக்காம ஏன் இருக்கேன்னு கேட்டார் தர்மபுத்திரர் பீஷ்மர் நனு கஸ்மான்ன புத்தியசே குரு இந்த காலம் இருக்கு ஜாக்கிரதை இந்த காலத்துக்கு வசப்படணும் நல்ல காரியம் பின்னாடி எதை பண்ணிக்கணும்னு அதை இன்னைக்கே பண்ணிவிடு வெட்டி போடாதே அஜீவ குரு எச்சேயா எது ஸ்ரேயச கொடுக்குமோ அதை இன்னைக்கே பண்ணிவிடு இனிமே அடுத்த வருஷம் அடுத்த மாசம்னு போடாதே ஒத்தி போடாதே ஏனால் காலம் உன்னையே மாத்திவிடும் நீ இனிமே பின்னாடி பின்னாடி இல்லாமலே பண்ணிவிடும் அகிருத்தேஷ்வேவ காரியேஷு மிருத்யுர்வை சம்பிரகர்ஷதி அகிருத்தேஷ்வைவ காரியேஷு நான் உயிலெழுதி வைக்க தவறி போட்டேன் மிந்தியே நீ கொஞ்சம் சொன்னா முடிச்சு கோபனம் இழுத்துன்னு போடுவன் பேனாவோட இழுத்துன்னு போடுவன் அகிருத்தேஷ்வேவ காரியேஷு மிருத்யுர்வை சம்பிரகர்ஷதி அத்தீவ குருயச்சேய எது ஸ்ரேஷ கொடுக்க கோடுவை காரியம் நல்ல காரியம் நினைக்கிறியோ அதை இன்னைக்கே பண்ணிவிடு அந்த காரியத்தை பின்னாடி செய்வோம் நினைச்சேன்னா அந்த காரியத்தை செய்யறதுக்குள்ள எவன் கொண்டு போடுவான் எவன் கொண்டு போக எத்தனைச்சானா அப்புறம் நீ ஒண்ணும் பண்ண முடியாது இத தீர்மானமான வச்சுக்கோ தர்மபுத்திரான்னார் பீஷ்மர் பிரதிஷ்டிதம் ஒரு மனுஷனுடைய சரீரத்திலையும் മോക്ഷം இருக்காம் മൃത്യുവും ഇരിക്കാം മൃത്യുവും ഇരിക്കാനാ മോക്ഷവും ഇരിക്കാനാ அஜானத்தினால முறிச்சு வந்து விடறானா அவன் இவன் இடத்துல அஜானம் இருந்தா முறிச்சு வந்து முடிச்சுக்கிறானா என்ன சேர்ந்ததுங்கிறானா சத்தியம் இருந்ததானா இவன் இடத்துல அவன் சத்தியமான பரமாத்ம ஸ்வரூபத்தினிடத்துல நம்பிக்கை இவனுக்கு இருந்ததானா மோட்சமானது இவனை பிடிச்சு இழுத்துன்னு போறதான் അജ്ഞാനം ഇരുന്നാ മുറിച്ചു പിടിച്ചു പോറാനാ സുഖങ്ങൾ എഞ്ചിരുന്നാ എന്നത് എന്നാൽ ദേഹത്തിലിരുന്നാ എന്നതിന് സുഖം പറഞ്ഞു അതുമാതിരി ഇവൻ പിടിച്ചു പോറാനാ യമൻ അജ്ഞാനം ഇരുന്നാ சத்தியமான பிரம்மத்தை பகவான உள்ள பார்த்துட்டு இருந்தா மோட்சத்துக்கு போய் சேர்றானாம் நாஸ்தி வித்யாசமம் சக்ஷு நாஸ்தி வித்யாசமம் சக்ஷு நாஸ்தி சத்யசமம் தபாஸ்தி சத்யசமம் தபா நாஸ்தி துஷ்கமம் நாஸ்தி தியாகசமம் சுஷமம் நாஸ்தி தியாகசமம் சுகம் நாஸ்தி வித்யாசமம் சக்ஷு வித்தைக்கீடான கண் வேறு இல்லைன்னு ஆமா கண்ணா எது கண்ணாய் இந்த விரும்ப கண்ணாடி நாடியை போட்டு கண் கண் இல்லை படிப்பு தான் கண்ணா நல்ல வித்தை இருந்தா அதுதான் கண்ணாம் நாஸ்தி சத்திய சமம் சத்திய சமந்தபா சத்தியம் சத்தியத்துக்கீடான ஈடான தபஸ் வேறு சத்தியம் நான் ரொம்ப உயர்ந்த சிறந்த தவமாம் நாஸ்தி துக்கம் ஆசைக்கீடான துக்கம் வேறு இன்னொன்னும் இல்லை ஆச இருந்து வேணாதுதான் பெரிய பரம துக்கம் நாள் சமம் சுகம் தியாகத்துக்கீடான சுகம் வேறு இல்லைன்னு தியாகம் இருந்தா சுகங்கள்லாம் தானா அங்க வந்து இருக்கும் அது ஒன்றும் சந்தேகம் இல்லை காமராஜ நாடார் மந்திரியா இருக்காருன்னா தியாகம் பாலியத்துல பண்ணார் இந்த பதவி கிடைக்க போகும்னு நினைச்சுன்னு பண்ணல இப்போ பதவி எண்ணம் உத்திரக்கும் இருந்திருக்காது அது ஒன்றும் சந்தேகமே இல்லை ராஜகோபாலாச்சாரியார பெருமை பெருமையா சொல்றாருன்னா தியாகம் பண்ணினார் இது இந்த வெறும் தியாகம்னே ரொம்ப நம்ம சாஸ்திரத்துல சொன்ன தியாகம் இல்லை ஏதோ ஒரு ஆபாத்தத்தாக உள்ள ஒரு தியாகம் அவன் தன் வீடு வாசல்லாம் மறந்துவிட்டு அப்படி காரியம் பண்ணினாள் உலகத்துக்காக இப்போ பெரிய பதவி கிடைச்சிருக்கு தியாகத்துக்கீடான சுகம் இல்லை நாஸ்தி தியாக சமம் சுகம் ந சுகம் கிடைச்ச உடனே பிரமாதமா கிடைச்சுடுத்து கிடைச்சுடுத்துன்னு சந்தோஷப்படாதே துக்கம் வந்த உடனே தாபப்படாதே தர்மபுத்திர பார்த்து சொல்றார் பீஷ்மர் நான் சுகம் பிராபிய சஞ்சுவரே அகிஞ்சின்யம் சுகம் லோகே பச்சம் சிவமலாமயம் அகிஞ்சன்யம் சுகம் லோகே பச்சம் சிவமலாமயம் ஒரு வச்சு காவல் இருக்கானே அதான் அகிஞ்சனத்துவம் அதுதான் வந்து சுகம் விட்டாள் அதுதான் பத்தியம் விட்டாள் இவனுக்கு ஹிதத்தை உண்டு பண்ணும்னாள் அதுதான் மங்களத்தை கொடுக்கும்னாள் ஆமா இவன் பணங்காசுகளை கையில் நிறையா வச்சுக்க வச்சுக்க என்ன தெரியுமா எல்லாருக்கும் இவனை பையன் மோகம் நினைப்பண்ண இவரே ஒரு மனை சாவி சாவி வச்சு தரக்கிறார் நம்ம கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறார் அவன் டாக்டர் கேப்பான்னு எத்தனை நாள் இருப்பார் எங்க அப்பான்னு கேப்பான் சுகம் லோகே பத்தியம் சிவமலாமயம் அனவித்ரமதோ ஹேஷ துர்லப சுலப சதாம் இந்த உலகத்தில் ஆமா பணங்காசி வீடு வாசல் இதுகளில் பத்து இல்லாமல் இருக்கிற மனுஷன் உலகத்தில் கிடையவே கிடையாது இது கிடைச்சாலும் கிடைச்சவும் இன்னுத்தன் கிடைக்கவே மாட்டான் துவேஷிகள் இல்லாமல் இருக்கணுமா மனுஷன் ரொம்ப பேரை வேண்டாதவனா பண்ணி வச்சுக்க விடப்படாதான் அனமித்திரம் துவேஷிகள் நிறைய இருப்பனாம் சிலவனுக்கு ஆனா சாதுக்களுக்கு சுலபமா துவேஷிகள் இல்லாம பண்ணிக் சுலபசதாம் சாதுக்களுக்கு சுலபமாய் துவேஷிகள் இல்லாமல் பண்ணிக்கொள்ளும் சக்தி உண்டாம் துவேஷிகளே உலகத்தில் இருக்க மாட்டாளாம் சாதுக்களுக்கு இதான் சாது லட்சணம் நாள் பீஷ்மர் अतिञ्चनस्य शुद्धस्य न तुल्यमिह பீஷ்மர் சொல்றார் தரித்திரனா பணங்காகி இல்லாமல் சுத்தமா இருக்கிறவனையும் ராஜ்யத்தையும் ரெண்டையும் ரெண்டு தட்டுல போட்டு நிறுத்தையும் திராசிலேன்றார் அப்ப எது மேல போச்சு தெரியுமா எது கீழே கணத்துல ஏறி போச்சு தெரியுமா அரிச்சதாரித்யம் நித்யோத்விஜோஹி தனவான் இந்த ஆசிஞ்சன்யம் இருக்கே தாரித்யம் இந்த தாரித்யம் தான் வயிற்றுல அதிகமா போட்டான் ராஜ்யம் மேல போட்டான் கீழே போட்டான் பாரத்தினாலே அவன் ராஜ்யம் இருந்தா கவலைதான் நாள் ஏன் நாள் பணம் எவன் கையில நிறைய இருக்கோ அவன் யமனுடைய வாயிலேயே உட்காந்துருக்கான் உட்காந்துருக்கான் நடுக்கன்னான் நாள் பீஷ்மர் அஜானியா இருக்கிறவங்கிட்ட பணம் இருந்துட்டேனா என்ன பண்ணும் தெரியுமா பிரமாதமான மோகத்தை உண்டு பண்ணி அவன் சரியான பார்வையா பார்க்க மாட்டானா அவனுக்கு உத்தரமே வாழ்ந்தாம தோணும் பணம் இருக்கிறவனுக்கு அம்மா வாழ்ந்தாமன் அப்பா வாழ்ந்தாமன் புள்ள வாழ்ந்தாமன் பத்னி வாழ்ந்தாமன் பணத்திலேயே ருச்சி உள்ளவன் எப்படியாவது பணத்தை ரட்சிச்சா போறோம்னு அவாட்ட கூட சொல்ல மாட்டான் தங்கையில் இருக்கிற பணத்தை அது அப்படி மோகத்தை உண்டு பண்ணிவிடுமா அஜானியா இருக்கிறவனே ஞானியா இருக்கிறவனே அது மோக நமோகவித்தி போஹயத்யபிச்சணம் அதைனம் ரூபமானச்சமானச்சரிந்ததி பணம் கூட ஸ்ரீயாத்திர இருந்துட்டாளையான ஆஜானி நடத்திலே என்ன தோணும் தெரியுமா பரம குரூபியா இருப்பான் தான் மன்மகனை போல இருக்கிறதா நினைச்சு போனான் கண்ணாடி நிச்சயம் பத்து தடவை பார்த்து போனான் தனமானச்சவிந்ததி தான் பணக்காரங்கிற அகங்காரம் ஏற்பட்டு போடுவான் இவனுக்கு மேல எத்தனையோ பணக்காரன் இருக்கா இவன் தன்னை காட்டும் உலகத்திலேயே கிடையாதுன்னு சொல்லி அப்படி நினைச்சுவாம் சுகீ சுகமாப்னோதி தியாகம் பண்ணாதவனுக்கு சுகமில்லையா அப்படின்னு கொடுக்கணுமா தானம் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு தான் சுகம் இருக்குமாம் தியாகம் பண்ணாதவனுக்கு மோட்சம் இல்லேனுட்டாள் தியாகம் பண்ணாதவன் கவலை இல்லாமல் தூங்க முடியாதாம் நன்னா குடுத்து குடுத்து நிறைய தானங்களும் பண்ணிட்டு இருக்கிறவன் தான் நிர்பீகனா தூங்கலாமா இல்லவனா தூக்கம் கூட நல்ல தூக்கம் வராதாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டானே ஆனா சுகமா இருக்கலாமா நிறைய உத்தம் பண்ணிட்டே இருந்தான்னா அவனுக்கு உத்தரை பார்த்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காதா அவனிடத்துல தர்மம் இல்லையோ அவன் எப்படின்னாள் மனுஷனே இல்லைன்னு பின்ன எப்படின்னாள் மனுஷனை போல இருக்கானே நாள் பதறு நல்ல போல இருக்கு நெல்ல காட்டிலும் பெரிசா கூட இருக்கும் பதறு தானியங்களுக்குள்ள பதறு போல அவன் மனுஷாளுக்குள்ள என்னால் தர்மம் இல்லாமல் பணத்தை வச்சிருக்கிறவன் அவன் பணத்தை வச்சிருந்து தர்மம் பண்ணலையோ அவன் பட்சிகளுக்குள்ள ஈசலை போல ஈசலும் பறக்கிறா போல இருக்கும் ஒரு சின்ன காத்தடிச்சா ரக்கையும் விழுந்து அதுவும் கீழே முறிஞ்சு விழுந்துடும் புத்திகாய் பட்சி பட்சிகளுக்குள்ள ஈசல் எப்படியோ தானியங்களுக்குள்ள எப்படி மட்டமோ பதறு அது மாதிரி மனுஷியாளுக்குள்ள மட்டமாம் தர்மம் இல்லாத மனிதன் மனுஷேஷு தர்மோ காரணம்